சொல்லிட்டு நம்முடைய நண்பர்கள் இந்த பூங்கத்தை அடிக்க மேலே ஒருவர்கள் சங்கடப்பட்டு என்னையே அடிக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த சீமான் அவர்கள் அவர் குண்டு கொடுத்தாக என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும் வேர்வை சிந்துபவனின் வேதம் உழைத்து உழைத்து உடல் கூடி போனவனின் குரான் பாட்டாளி வர்க்கத்தின் பைபிள் மூலதனம் என்ற மூல மந்திரத்தை இந்த உலகத்தாரின் மூளைக்கு உறக்க சொன்ன மாமேதை மாற்றவர்களுக்கும் சாதிய இழிவை தெரியாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று தந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்த பெருமன்றத்தின் சார்பாக என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த உணர்வுபூர்வமான எழுச்சி மிக்க தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய தோழர் கரு அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னிலை வகுத்திருக்கிற ஏ கேசவன் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரன் அன்பு தனசேகர் அவர்களுக்கும் என் உயிர் தோழர் தவசி குமரன் அவர்களுக்கும் என் அன்பு தம்பி இரா உமாபதி அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எங்களுடைய தோழர் வழக்கறிஞர் பா அமர்நாத் அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய வழக்குரைஞர் எங்கள் அன்பு தோழர் சு குமாரதேவன் அவர்களுக்கும் என் ஆறுயிர் இளவல் என் பாசத்துக்குரிய தம்பி மருத்துவர் எழிலன் அவர்களுக்கும் இந்த புரட்சிமிக்க இயக்கத்தின் கொள்கை களஞ்சியமாக விளங்கக்கூடிய என் அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி சென்ற என்னுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் ஐயா தமிழ் தேசிய உடைமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மணியரசன் அவர்களுக்கும் எனக்கும் என் அண்ணன் பிரபாகரனுக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கும் இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற என் அன்பு சகோதரர் தஞ்சை தமிழன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு சிறப்புற நிகழ்வுற உழைத்த என் பாசத்திற்குரிய தோழர்கள் அனைவருக்கும் இந்த மேடைக்கு முன்பாக வீச்சிருக்கிற என் பாசத்திற்குரிய தலைவர் புதுச்சேரி லோக ஐயப்பன் அவர்களுக்கும் என் அன்பு தாய் மாமன் சாகுல் மீதவர்களுக்கும் என் ஆர்வி சகோதரன் ஓவியர் புகழேந்தி அவர்களுக்கும் மானமிக்க மரத்தமிழன் என் அண்ணன் வீர சந்தானம் அவர்களுக்கும் இங்கே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நாங்களெல்லாம் வருவதற்கு முன்பு பாடி அமர்ந்திருக்கிற என் பெருமைக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் இந்த நாட்டில் டாடி மண்ணி வீட்டில் இல்ல தொடரோட யாரும் இல்ல விளையாட போவோமா வில்லாடான்னு பாட்டை கேட்டுக்கிற நாரியற்ற தமிழ் சாதி இருக்கிற இந்த தேசத்துல விட்டுட்டு மானமிக்க மரத்தமிழர்கள் வாழக்கூடிய தமிழ் இனத்தின் இதயம் போல துடித்துக் கொண்டிருக்கிற தமிழீழ தேசியத்தில் இருபத்தி ஐயாயிரம் மாவீரர்களின் புதைகுழியில் உயிரோடு இருக்கிற பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனையோ தாய்மார்கள் தாலாட்டு பாடியிருக்கிறார்கள் என் அன்பு உறவுகளை ஒவ்வொரு மாவீரனும் அந்த மண்ணில் புதைக்கப்படுகிற போது தமிழீழ மண்ணில் இறுதியாக ஒழிக்கப்படுகிற ஒரே குரல் எங்கள் தோழர்களின் கூடை கூலி நம்பூட்டு செல்கின்றோம் என்று கடைசியாக தன் தாயக விடுதலைக்கு களமாடி விதையாக விழுந்த மாவீரன் மரத்தமிழன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் ஆண் தாயாக இருந்து தாளாட்டு பாடி உறங்க வைத்த பெருமகன் தேனசி செல்லப்பா இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார் இந்த தமிழ் சாதி காலங்காலமாக அவர் காலக்கருவி தண்ணியை குடிக்கிறது இந்த உதித்தினாரே உபேந்தர் சிங் பாட்டை கேட்ட ஈனசாதி காதுகளில் இந்த பெருமகனின் பாடை கேட்டால் இந்த இனம் என்னைக்கோ எடிச்சு விட்டு இருந்தது பொதுவாக நெளிந்து கொண்டிருந்த சீமான் என் புரட்சி பாவலன் என்னன் காசி ஆனந்தனின் பாட்டையும் எங்கள் ஐயாவின் குரலையும் கேட்டுத்தான் புலியாக நிமிர்ந்து இருக்கிறார் இங்கே பெரும் திரளாக கூடி நிற்கிற மானமிக்க மரத்தமிழர் கூட்டமே வீர தமிழினமே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பேச்சை வரிவிடாது எழுத்து விடாது பதிவு செய்கிற உளவுத்துறை அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக் கூடாது என்று இந்த கூட்டத்தையும் விட அதிக கூட்டமாக இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை செலுத்துகிறேன் தம்பி முத்துக்குமார் அவன் மரணத்தை தொடும் முன்பு அவன் யார் ஆனால் இன்று உலகெங்கும் இருக்கிற தமிழ் சாதியில் அவனை தெரியாதோர் யார் முத்துக்குமார் தமிழ் இனத்தின் மனசாட்சி கோடான கோடி தமிழ் இளைஞர்களின் உள்ளத்தில் எரிந்த பெரும் நெருப்பை தன் உடலில் தாங்கிய உத்தமன் என் அண்ணன் அரியமதி அவர்களுடைய கவிதைதான் இந்த தருணத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது தம்பி முத்துக்குமார் இறந்து விட்டான் தாயக தமிழகத்தில் ஒரு நல்ல தமிழனின் எண்ணிக்கை குறைந்து விட்டது உண்மைதான் ஆனால் தமிழீழ மண்ணில் ஒரு மாவீரனின் எண்ணிக்கை கூடிவிட்டது பெரும் நெருப்பாக இந்த தமிழ் மண்ணில் விழுந்த அந்த தியாக தீபம் தம்பி முத்துக்குமாருக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த மேடையில் நின்று நாங்கள் பேசுவோமா இல்லையா அப்படிங்கிறத நேற்று ஒன்பது மணி வரைக்கும் எனக்கு இந்த மூத்தவருக்கும் தெரியாது என தடை ஒரு பிரச்சனை தடை தடை என்று கேட்கும் போதெல்லாம் அதை உடை உடை என்றே என கேட்கிறத சிறை சிறை என்றால் அதை நிறை நிறை என்றே எனக்கு கேட்கிறத என்ன சிக்கல் என்ன சிக்கல் நான் என்ன பேசிட்டேன் இப்போ இந்த போலீஸ் என்னை காவல்துறை கைது செய்ய தேடிக்கிட்டு இருக்குது எங்கே ஓடிட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கேன் பேசிட்டு நானே வந்துட போகிறேன் என்ன பிரச்சனை போரை நிறுத்த சொல்லி நாங்கள் கேட்குறோம் அது முடியலை உங்களால் செய்ய முடிஞ்சது எங்களை கைது பண்ணுறது அதையாவது செஞ்சு தொடங்கி தாய் எங்கள் மூத்தோரும் நானும் கைதாகி மொடப்பிடிச்சி காவல் நிலையத்தில் இருந்தோம் என்னப்பா அப்படின்னு எங்கள் அம்மா அதான் நான் பயப்படல அவங்க பெரிய மையன் தான் பயப்படுறாரு அவர்கிட்ட பேசுங்க யார் இவர்கிட்ட பார்க்காத சில ரெண்டு தான் வச்சிருக்கிறாரு சும்மா வேடிக்கையாக சொன்னேன் எங்கள் அம்மா பயப்படாதிய இவர்கிட்ட அவரு அம்மா நான் பேசாமல் இருந்தம்மா உங்கள் மயனால நானும் உள்ளே போகிறேன் இவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நான் விடுதலையாகி எங்கள் அம்மா ஒரு தடவை பார்த்துருவோம் நீ எந்த காடோ எந்த சீரையோ இப்போ பார்க்க போகிறோமோன்னு பேசும்போது எங்கள் மூத்தவர் பேசினார் அவர்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னான் அதை வேடிக்கையாக நினைக்கலாம் வேதனையாகவும் நினைக்கலாம் எந்த சிறைக்கும் போங்க ஐயா எந்த போராட்டமும் நடத்துங்க எப்படியாவது அந்த போரை நிப்பாட்டிடுங்கன்னா முடியலை முடியலை ஒரு ஈனத்தனமான ஒரு இனத்தில் பிறந்துட்டோம் முடியல கையை பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறது தவிர எங்களால ஒண்ணும் செய்ய இயலல ஒன்றும் இல்லை பெருமக்களை இந்த தேசத்தில் பிரபாகரன் எல்லாம் எல்லா பத்திரிகைகளிலும் போடுகிறார்கள் பிரபாகரை பற்றி நான் பேசினால் சிறையில் தூக்கி எழுத்துக்கு இருக்கிற சுதந்திரம் என் கருத்துக்கு இல்லையா ஆனாலும் நம்புங்கள் இது ஜனநாயக நாடு ஆனாலும் நம்புங்கள் இது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு தேசம் இந்த கால கொடுமைய எந்த எந்த எங்கே நாங்கள் தொடக்க இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இப்போ என்ன பாண்டிச்சேரியில் பேசிட்டேன் இந்த பாப்பார பைய தினமரம்ல எழுதிட்டான்ட்டு அதை எழுதுறதெல்லாம் அயே அதே இந்த கொலை செய்யச்சுன்னா கொலை செய்வியாடா அதை கைது பண்ண சொன்னா கைது செஞ்சிருவீங்களா எது அறிவே பெறுகிறார் எங்க அது விடுங்க இல்லை மூத்தவர் அதாவது உண்மையில நான் மயிருக்குன்னு தானாங்க இவ்வளவு பெரிய பெருமக்கள் இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய கூட்டம் என் தமிழ் சாதி நான் வெளிப்படையா கேட்கிறேன் மயிருங்கிறது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தை ஏன் மயிருங்கிறது கெட்ட வார்த்தை என்றால் அந்த மயிர்களை அப்ப என்னத்துக்கடா இந்த மயிலை தடசடையாக வளர்த்து கடவுளுக்கு காணிக்கையாக திறக்கிறீங்க கடவுளுக்கு கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிற மயில் இழிவானதா உயர்வானதா இதான் உங்களை மயிலென்று அழைத்து இந்த சீமான் கௌரவப்படுத்தி இருக்கிறார் என்ன கேட்டுட்டேன் இதுக்கு கைத அப்ப கோயில்ல முடி செலுத்துறவெல்லாம் கைது செஞ்சு விடுவீங்களா இதுக்கு கைதா இந்திய தேசியத்திற்கு எதிராக பேசிட்டார் இதுவரைக்கும் தெரியலங்க இங்க இல்லாதது ரெண்டு தாங்க இந்தியாவில் இறைவனும் இறையாண்மை இந்த இறையாண்மை இறையாண்மையை யாராவது பெருமக்களை கண்டால் என் கண்ணில் காட்டுங்க இந்த தேசியம் தேசியம்னு பேசுற யாராவது ஒருத்தரை கொண்டாங்க இப்ப இல்ல நான் கேட்கும்போது காவிரி தண்ணி தராம காவிரியில தண்ணி வாங்கி தராம நாங்க தவிச்ச வாய்க்கு வழி இல்லாது பாம்புக்கடியும் எலிக்கடியும் தின்னு பட்டினியாக சாபமே அப்ப கொண்டாங்க இவங்கள தேஞ்ச செருப்பு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இத பேசிட்டேன் இதுல தாங்க பட்டுக்கிச்சு கிளம்பி வாராங்க என்னை கூட்டிட்டு போகுது ஒரு சின்ன வருத்தம் மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தா வெளியில போனவங்க சென்னையில ஒரு கூட்டத்தை போடுறது இங்க இல்ல எங்க ஐயா இறுதியா பேசிய பேருந்து நிலையத்துக்கிட்ட பேசிட்டு புலல் திரையை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை பார்ப்போம் தான் எங்கள் சொல்லியிருந்தேன் என்ன சிக்கல் இடையில புதுச்சேரிக்கு வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது கூட எங்க தலைவர் வரப்போறார் அவர் அது வேற அது வேற ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க பெருமக்களை நான் விளையாட்டா சொல்லலை தமிழனுக்கென்று இந்த மண்ணில் எதுவும் இல்லை கடை இல்லை திரைப்படம் இல்லை வீடில்லை வாசலில்லை ஒன்றும் இல்லை ஆனால் பெருமை மிக்க இந்த இனத்திற்கென்று எவனாலும் அழித்து ஒழிக்க முடியாது எவனாலும் கைப்பற்ற இயலாது ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது அது சிறைக்கூடம் தான் அங்கே எவனும் வர்றது ஒரு பாப்பா உள்ள கிடையாது நானும் ரெண்டு சிறையில எண்ணி பார்த்தேன் தம்பி அண்ணன் தம்பி பூரா என் பெரிய பெண் சித்த பெண்ணா இருக்கேன் பிடிக்கிறேன் ஐயோ எவன் வழியோ வெட்டிட்டு வந்துட்டேனே வெட்டுறதுக்காக வெளியில இருந்து இருக்கேன் நான் உள்ள இருக்கேன் பிடிக்கிறேன் உண்மையிலே அது ஒண்ணுதான் இருக்கு மூத்தவர்த்த கேளுங்க நாங்க முப்பத்தி ரெண்டு நாள் என்ன இது குறித்தான் சிந்தனை பொருத்த வேதனை அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு ஒழிய வேற ஒன்றும் கிடையாது இங்கே இங்க என்ன போச்சு ஒரு பெரிய எல்லாம் ஒண்ணு சொல்றேன் இனிமேல் இந்த நாட்டில் ஒரு மானமுள்ள மரத்தமிழர் சாதி போரை நிறுத்துங்கள் என்று எவனிட்டையும் கேட்காதீங்க போரை இவர்கள் நிறுத்த மாட்டார்கள் போரை நிறுத்துவதற்கு ஒரே ஒருத்தனால் தான் இந்த உலகத்திலே முடியும் அது என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் சொல்லிட்டே இருப்பான் போற நிறுத்தும்பா முடியாதும்பா முடியாதும்பா மண்டியிடாத மண்டியிடாத மண்டியிட்டு அண்டி பிளப்பதை விட நாம் மாவீரராக மடிந்து சாவே மேலாது என்றுதான் அந்த மண்ணில நம் உறவுகள் களமாடுகிறார்கள் நீ எதுக்கு போற நிறுத்த சொல்ற எதுக்கு போற நிறுத்த சொல்ற போற நடத்துற நடத்தி பாருடா எல்லா புலியையும் கண்டுபிடிச்சிட்டா சீமா மயிலோடு வாங்கியிருக்கேன் எதுக்காங்க எதுக்கு இருக்கிறான் இவ்வளவு பேர் என்ன பண்றாங்க எதுக்கு இருக்கிறான் எதுக்கு இருக்கிறான் எதுக்கு இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறான் வன்முறையை தூண்டுகிற பேச்சு ஏண்டா கார் அடிச்சான் காங்கிரஸ்கார நாய நான் வன்முறையை தூண்டுறனால இந்த நாட்டுல இந்த நாட்டுல என் காரை எரிச்சிய தைரியமான அவங்கள உயிரோடு இருக்க நீ பார்ப்போம் எரிடா பார்ப்போம் கார எங்கள் ஐயா தாப்பா இது ஒரு காங்கிரஸ் அவன் காங்கிரஸ் வருது உங்களை ரொம்ப மரியாதையான வார்த்தைகளால் உங்களை அழைக்கிறோம் கௌரவப்பட்டு பொழைச்சு போங்க நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒழிஞ்சிட்டது இப்ப என்னை கைது செய்து புதுச்சேரியில் வைக்கிறனால அங்கேயும் ஒழிஞ்சிருப்போம் முடிஞ்சு போச்சு தலைமாறி விழுத்தோம் வேற வேலை இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ சோத்துக்கு செத்த கூட்டம் இல்ல சொரணை உள்ள மானம் உள்ள மரத்தமிழர் கூட்டம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அதெல்லாம் அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க நீ அந்த பக்கமே டெல்லிக்கு பக்கமே அங்கிட்டே பேசிட்டால நீங்க நீ என்னங்க நடக்குதுங்க என் மேல கைதிக்கு மேல் கைது செய்கிற தேசமே என் காலரித்தவன் மேல் வழக்கு பதிவு செய்தவனை ஒருவனை கைது செய்தீர்களா இருக்கா இந்த தேசத்தில் நியாயம் இருக்கா சட்டம் ஒழுங்கு அப்புறம் இதை நான் கேட்டா அவர் கழகத்தை உண்டு கொள்கிறாரு கழகக்கார தோழன் பெரியாரினுடைய பேரன் நான் கழகம் வைக்காம எவ்வளவு கழகம் செய்வோம் என் இனத்திற்கு விடுதலுக்கான கழகம் என் இன எழுச்சிக்கான கழகம் அதை நாங்கள் செய்வோம் தமிழர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் வன்முறையாளர்கள் அல்ல சான்று என் தம்பி முத்துக்குமார் என் அருமை தோழன் ரவி இந்த நாட்டிலே ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் தான் உயிரோடு இருந்தான் அன்னை இந்திரா காந்தியின் அருமை தொண்டன் ஒரே ஒருவன் தான் இருந்தான் மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சீர்காழி ரவிச்சந்திரன் அவனும் செத்து போனாங்க இந்த தேசத்தில் ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் தான் இருந்தான் மாணவத்தோட அவன் வேற யாரே இருக்கேன் நீ காங்கிரஸ் பெருமகள் இந்திரா காந்தியினுடைய கனவை நிறைவேற்ற போராடுகிறவர்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம் புரட்சி தலைவன் பொன்மன செம்மல் எம்ஜிஆரின் கனவு கண்ட ஈழத்தை நிறைவேற்ற அந்த கனவை நிறைவேற்ற போராடுகிற பெருமக்கள் நாங்க கூடி நிற்கிறோம் அவ்வளவு பெரிய கட்சியில ஒருத்தன் எதை அதிமுக கரவேட்டி கட்சி போட்டு உறுப்பினர்கிட்ட எரிச்சாயனோ அவன் தான் நல்ல எம்ஜிஆர் தொண்டாய் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் அடுத்த கூட்டத்தில் அவனுக்கு விருது வழங்கு அவனை சுயேட்சா நிறுத்தி வெள்ளவை நாங்களெல்லாம் எங்களை எங்கள் உள்ள குமரனுக்கு எங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்திற்கு யாரை எது வேண்டாலும் செய்யலாமா என்று தவிக்கிற எங்கள் கோபத்திற்கு ஜனநாயகவாதிகளாக இந்த தமிழர்கள் இருந்ததா இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டுமே என்கிற கொள்கையில் துடிப்புடைய மக்களாக நாங்கள் இருந்ததான் எங்களை நாங்களே எரித்துக் கொண்டு சேர்த்தோம் எரிந்த நெருப்போடு என் தம்பி முத்துக்குமார் என் எதிரி ஒருவனை கட்டி அடைத்திருந்தால் அவளுக்கு இருப்பான் ஆனால் அவன் நல்ல தமிழன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு சான்றாக என் தம்பி தன்னைத்தானே எரித்து சாம்பலாகி போனார் இந்த நாடு சொல்கிறது தமிழன் தீவிரவாதி நாங்கள்லாம் தீவிரவாதியாடா தெருப்புரிக்கும் நாய்களா நாங்கள்லாம் தீவிரவாதிகளாடா தீவிரவாதிகளா நான் வன்முறையாளன் நான் தீவிரவாதி என் காங்க காரை எரித்தவன் காப்பாயா காரை எரித்தவன் தேசியவாதி இது ஒரு நாடு மானங்கெட்ட சூடு சுரணை கட்ட ஒரு தேசத்தில் வாழ்கிற இழிவரைவுகளாக இந்த இனம் இருக்கிறதே இதை பேசினா அவனை உள்ளதுக்கு போடு செக்ஷன் என்ன நான் பேசிட்டு எங்கள் அண்ணன் கூட சொன்னேன் பேசிட்டு நேராக வண்டி எடுத்துட்டு புகழ் சிலைக்கு போயிடலாம் ஏதோ கதை விடையா உள்ளே படுக்கிறேன் செக்ஷன் என்ன அப்புறம் அனுப்பியா இப்படியா இப்படியா சிறையா அப்படிங்களா இப்போ அதான் நடக்க போகுது நேரம் பாண்டிச்சேரிக்கு வண்டி ஓட்டி போகிறேன் எப்போடி எவ்வளோ ஒரு காங்கிரஸ் ஏதோ மாறி மாறி ஆட்சியாளரான் அதையும் மூடி சொல்லி இடமையா இருக்கும் தென் மாநிலங்களிலேயே அடித்து முடிச்சாச்சு சந்திரபாபு நாயுடு தேர்தல் படகடலை பண்ணிட்டான் சிரஞ்சீவி சொல்லிட்டான் கட்சி ஆரம்பிச்சுங்க காங்கிரஸ் ஒழிக்கிறத தலையாய கொள்கிறேன் சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டான் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டான் தேர்தல் கொள்கையில பிரகடனத்திலே முதல் கொள்கை காங்கிரஸ் அடியோடு ஒழிக்கிறதாங்க கர்நாடகாவில் இல்லை அஞ்சு தொகுதியில் இடைத்தேர்தல் இருந்து ஒண்ணு கூட வந்து இப்ப எங்க இருக்கு காங்கிரஸ் அவர் முடிவு பண்ணிட்டான் இந்த மண்ணில் நம்ம இல்லை ஒரு தமிழகம் ஓட்டு போட போறதில்லை அவன் சொந்த உயிரோடு தானே செத்தாங்க அடிச்சு போடுவான் அதான அதான் உண்மை அதானே நினைச்சுக்கிட்டு இருக்கிற கதறுகிறோம் கெஞ்சுகிறோம் மண்டிடுகிறோம் வேண்டுகிறோம் பெரும் பெரும் தலைவர்களும் போய் கெஞ்சுகிறோம் போற நிறுத்துங்கன்ட்டு பிரதம முயற்சியை அனுப்பி போற நிறுத்துங்கள் ஐயா போற நிறுத்தங்கள் எல்லாரும் செஞ்சும் போது விளையாடுறது கிரிக்கெட் இதை இருந்தா இப்ப எனக்கு பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி ஊடுருவி வந்து இந்தியாவின் இதயம் போல இருந்த மும்பையில் தாக்குதல் நடத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை கொன்று விட்டான் இந்தியா பாகிஸ்தானோட விளையாட கிரிக்கெட் தேசிய கொள்கை பிரச்சனையில விளையாடாத இலங்கை இனவரி ராணுவம் இந்த தேசத்தின் பேரினமாக இருக்கிற ஆறரை கோடி தமிழ் மக்களில் நானூத்தி பத்து மீனவர்களை இந்திய கடலையில் பிழைப்பிற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கொண்டு வைத்தது அந்த தேசத்தோட இந்தியா கிரிக்கெட் விளையாடும் பாகிஸ்தான் பகை நாடு இலங்கை இனவெறி நாடு நேச நாடு ஏன் தமிழன் இழிச்சவாய் இதான பிரச்சனை இதுவரைக்கும் இந்த தேசத்தில் காலையில் வரைக்கும் நாளை காலை நாளை மாலை தினமும் செய்து வருகிறத தமிழக மீனவர்கள் சிங்கள இனவெறி ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள் நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்று இந்த தேசத்தில் இருந்து பெருமைமிக்க பெருந்தலைவர்கள் மனிதமிக்க மாமனிதர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒருவரிடமிருந்தாவது ஒரு வருத்தம் இந்த செயல் வருந்தப்பட்டது ஒரு கண்டனம் எழுந்ததுண்டா யோசித்து பாருங்கள் அப்ப என்ன அர்த்தம் தமிழன் சாகலாம் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது அரசு மருத்துவமனையில மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் எலியை எலியை தவளையை அறுத்து அறுத்து பழகுது மாதிரி சிங்களம் தமிழர்களை சுட்டு பழகலாம் அதற்கு இந்தியா பயிற்சி கொடுக்கும் தோட்டாக்கள் கொடுக்கும் துப்பாக்கி கொடுக்கும் கேட்டா நாங்க ஒண்ணும் கொடுக்கல இப்ப குமுக நேரடையில இணையதளத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கு வேறொரு சட்டமன்ற உறுப்பினர் செயல் இருக்கிறாங்க இங்க அங்க இருக்கிறாரு அவர்கிட்ட அவர் சொல்றாரு இந்தியா நாங்க ஒருபோதும் ஆயிரமே கொடுக்கல அதை பிரணாப் முகர்ஜி சொன்ன பிறகு வைகோ திருமாவளவன் பண்றவர்கள் அதை கேட்டுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நாங்கள் கொடுக்கலைன்னு உறுதியாயிருக்கோம் கனடாலேருந்து ஒரு தம்பி அவர்கிட்ட அப்படியே அப்போ இந்த ரேடார்னு ஒன்று இந்திரா ரேடார்னு ஒன்று அங்கே இருந்ததை அது நீங்கள் கொடுத்ததானே அது என்ன முனியாண்டி விழாத்தில் சோறு வடிக்கிற பாத்திரமானு கேட்டாங்க பதில் இல்லாமல் வேஸ்ட் வழிங்க அப்புறம் அவர் சொன்னாராம் தமிழ்நாட்டில் கிராமங்கள்லாம் இலங்கை பிரச்சனை பற்றி மக்களுக்கு ஒன்றும் தெரியல அந்த அளவுக்கு வச்சிருக்கிறடா என் தேசத்தை நாய்களை அந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்க என் மக்களை ஒன்றும் தெரியல அதனால நாங்கள் இந்த தேர்தல இலங்கை பிரச்சனை பற்றி பேச போறதே இல்லை எப்படிப்பட்ட தலைவன் கொண்டு போட்டுக்காவன் பேச போறதே இல்லை அதனால அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த தோல்வியில் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பே வரப்போறதில்லை இவர் அவருக்கு அடுத்த அழைப்பு ஐயா நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் உங்கள் தொகுதியை சேர்ந்தவன் தான் நான் இப்போ தான் கிராமத்தில் இருந்து சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு பிழைக்கிறதுக்காக சிங்கப்பூர் வந்திருக்கிறேன் என் ஊரில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளெல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்கள் படுகொலை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்குதுங்க ஐயா பள்ளிக்கூடம் போகாம இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐயா இதுல இருந்து தெரியுது நீங்கள் தொகுதி பக்கமே போகவே இல்லையா இவர் மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய தலைவர் இவரெல்லாம் இந்த நாட்டில் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் மிக புகழ்பெற்ற பாட்டு இல்லை மறக்காதீங்க மன்னிக்காதீங்க அப்படியே இருங்க அப்பதான் நாங்க அறவே உங்களை மறக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேசத்தில் பெருமை மிக்க அதிபர் இந்த தேசத்தின் பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார்கள் இந்திய ராணுவம் பொற்கோயிற்குள் புகுந்து செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சீக்கியன மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று அதேதான் பெருமைக்குரிய பெருமகளே இந்த சீமானம் உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழீழ மண்ணில் இந்திய அமைதிப்படை சென்று செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எங்கள் தமிழ் சாதி ஒருபோதும் மறக்க மாட்டாது மன்னிக்க மாட்டாது உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா சீக்கியன்ல ஒருத்தன் பாகிஸ்தான்ல தூக்குல தொங்க இருக்கும் போது மொத்த சீக்கியனை துடிக்கிறதா பாவத்தின் பிரதமர பெருமைக்குரிய பெருமகளே அதை கண்டித்து அவன் தூக்கை ரத்து செய்ய சொல்லி கடிதம் எழுதுகிறீர்களே ஒரு மலையாளி அரபு நாட்டின் சிறையில் அடைபட்டால் மொத்த மலையாள இனமும் கொதித்து எழுந்ததா இந்த தேசத்தில் என் இனத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அழித்து ஒழிக்கப்படும் போது நாங்கள் கொதித்து எழுவது பிழையா இந்த நாட்டில் நாங்க பிழையா என்ன தவறு செய்தவர்கள் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்த என் தமிழ் சாதிக்கு நீங்க நாட்டில் நன்றி கடனாடா இந்த எனவு என் சொந்த ரத்தங்கள் செத்து உயிர்வதை பார்த்து பார்த்து ரசியுங்கள் என்று சொல்வதானா உங்க தேசியம் ஒருத்தருக்கு மாந்தரங்க பார்வை இல்லையா உலகத்தில இந்த நாட்டில் யாராவது இருக்கிறீர்களா பெருமக்களை நான் சொல்வதை உற்று நோக்குங்கள் ஆழமாக கவனியுங்கள் அங்கே இருந்து அம்மாவில் இருந்து ஒரு தம்பி எனக்கு அழைத்து பேசுகிறான் என் சொந்த மண்ணில் நான் உருளி இருக்கிறேன் என் தம்பி அழைக்கிற அதிகாலையில அண்ணா பால் குடித்தவரையே ஒரு வாய் செத்து விழுந்து கிடக்கிறார் அண்ணா மரணத்திற்கு பயந்து பதுங்கு ஒளியில் ஒளிகிற இனம் பதுங்கு ஒளிய புதைவழியாக மாறி போகிறல்லா நம் உறவுகளுக்கு நெல்லடித்து பூத்தும் போது ஓரங்களில் ஒதுங்குகிற பதர்கள் போல என் உறவுகளின் உடல்கள் உயிர்த்து தெருவோரங்களில் பிணமாக கிடக்கிறதே என் உறவுகளை தெருவெங்கும் ரத்தவாடை பிணங்கள் காலை கடலை கழிப்பதற்கு என் உறவுகள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாது என் மக்களிடையே யாரும் செல்ல இயலாத நாட்டம் உடைகளிலும் உடல்களிலும் இருந்து வருகிற துர்நாற்றம் கற்பனை செய்து வாருங்கள் பெருமக்களை வர முயலாது விறகெடுத்து சமைக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒருவேளை கஞ்சி ஊட்டலாம் என்று விறகெடுத்து வருகிற போதே உள்ளுள்ளும் கற்பனை செய்து வாருங்கள் திரைப்படம் பார்த்து பார்த்து பழகி போன பாமர தமிழர்களே இதை கொஞ்சம் பரிதாபத்தோடு நோக்குங்கள் நினைச்சு பாருங்க குழந்தை செத்து கிடக்கிறது தாய் பாராமல் போகிறாள் மனநோய் கணவன் யார் என்று கண்டுகொள்ளாது மனைவி போகிறாள் தெரியவில்லை நோய் நினைவிழந்து போனாள் என் அன்பான உறவுகளை இந்த நிலையை நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் எவருக்கும் அல்ல உங்கள் உறவுகளுக்கு உங்கள் அக்காவுக்கு உன் தாய்க்கு உன் தன்னிக்கு இந்த கொடுமையை எங்கு போய் துடைப்பது இந்த தேசம் சொல்லுகிறத பாதுகாப்பான இடத்திற்கு தமிழர்களை வரவிடுங்கள் விடுதலை புலிகளை என்று என் அன்பான மக்களை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்திய வளர்கிற வல்லாதிக்கம் சர்வதேச நாடுகள் ஒன்று சொல்லுமா தமிழீழ மண்ணில் இது பாதுகாப்பான இடம் என்று எதையாவது ஒரு இடத்தை அடையாளம் காட்டுமா நீங்கள் சொல்லுங்கள் அந்த தேசத்திலே இருக்கலாம் பாதுகாப்பான இடம் ஒரு உள்ளங்கை அளவு இடம் என்று காட்டுமா இல்லை போரை நிறுத்த சொல்லிவிட்டோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ராஜபக்ச சரப்பொன்சேகா போரை நிறுத்த ஒத்துக்கொண்டார் என்று சொல்கிறத இந்த தேசம் அவன் சொன்னானா அதை இவன் சொல்றான் ஏன் போரை நடத்துவத இவன்தான் இவன்தான் நடத்துகிறான் தமிழ் இனத்திற்கு காலங்காலமாக துரோகங்களை செய்த இந்திய அரசு செய்கிறது அந்த போரை ஏதாவது ஒரு சர்வதேச நாடு கண்காணித்து சொன்னதா அங்கே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது என்று எழுதியதா ஒரு ஏடு படித்ததா என் தமிழர்களை என் உறவுகளை படித்தீர்களா ஒரு ஒரு தொலைக்காட்சி சொன்னதுண்டா ஒரு சர்வதேச ஊடகம் நிரூபித்ததுண்டா அந்த மண்ணிலே இருந்து மனிதர்களுக்கு பணி செய்வதே மகத்தான தேவை என்று இருக்கிறார் செஞ்சிலுமி சங்கம் சொன்னதா போர் நிறுத்தம் சொன்னது இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது உண்மைதான் என்று நிரூபித்ததா இந்தியா சொன்னது இரவு போர் நிறுத்தத்தை செய்திருக்கிறார்கள் காலையில் வந்தது செய்தி நாற்பத்தி எட்டு பேர் தலையில் கூண்டு விழுந்தது என்று பதிவு இருக்கிறதா இந்த தேசத்தில் பாதுகாப்பான பகுதிக்கு தமிழர்களே வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டான சிங்களவன் கொத்து கொத்தாக பாதுகாப்பான பகுதி என்று நம்பி வந்த என் மக்களின் மீது வீசி கொடுஞ்செயலை செய்த அந்த கொடுமுறை செயலுக்கு இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு கண்டன குரல் எழுந்ததுண்டா எழுந்ததுண்டா இதுவரை நீங்கள் இருக்கிறீர்களே சமீப செய்தித்தாளிகளில் ஒரு விடுதலை போய் செத்தால் ரெண்டு விடுதலை புலி செத்தான் பத்து விடுதலை புலி கொல்லப்பட்டான் என்ற செய்தி நீங்கள் உண்டா இல்லை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் புலிகளை நெருங்கவே முடியவில்லை அதுதான் உண்மை காரணம் என்ன இவன் சொல்லுவான் புலிகள் வேறு மக்கள் வேறு என்று நீங்கள் அவனுக்கு தெரியும் புள்ளிகள் வேறல்ல மக்கள் வேறு அல்ல அவனுக்கு தெரியும் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள் அது அவனுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் மிக நன்றாக தெரியும் என்ன சிக்கல் மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் அதுதான் அவன் உயர்ந்த கொள்கை காரணம் மக்களில் இருந்துதான் புலிகள் பிறக்கிறார்கள் யார் புலி சீமான் புலி அவன் செத்தால் அவன் தம்பி புலி அவனும் செத்தால் அவன் அம்மா புலி அவனும் செத்தால் அவன் மகன் புலி இதுதான் வரலாறு இதுதான் யதார்த்தம் அப்போ என்ன நடக்கிறதே மக்களை அழித்து ஒழிக்கிற மிக கொடுமையான செயலை திட்டமிட்டு இலங்கை இனவரி ராணுவம் செய்கிறது அதற்கு உனது தேசம் இந்தியா துணை போகிறது சர்வதேச இராணுவங்களினுடைய துணையோடு இந்த துரோகத்தை நம் இனத்திற்கு இந்திய வல்லாதிக்கம் செய்கிறது மறுக்க இயலுமா அங்கே என்ன நடக்கிறது திட்டமிட்டு இளம் சிறார்களை அழித்து ஒழிக்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகளை கொண்டு குவிக்கிறார்கள் இளைஞர்களை இளம் பெண்களை விசாரணை என்கிற பேரில் இளை இளம் பெண்களை அழைத்துக் கொண்டு போய் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர்களை கொலை செய்கிறார்கள் இளைஞர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களை கொலை செய்கிறார்கள் காரணம் இவனில் இருந்துதான் இவன் நாளை புலியாக மாறுவான் இவனில் இருந்தான் புலியா புலி பிறக்கிறான் என்று அவன் தெரிந்தவனால் கொலை செய்கிறான் இருக்கிற புலிகளை எல்லாம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்றான் அடுத்த தலைமுறைக்கு இந்த போராட்டம் நீளாமல் இருக்க வேண்டும் என்கிறார் எந்த மக்களிடமிருந்து புலிகள் உருவாகிறார்களோ அந்த மக்களை முற்றிலுமாக அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் சிங்களனுடைய கனவு அதுதான் இந்திய வல்லாதிக்கத்தினுடைய திட்டம் உலகத்தில் எந்த நாட்டையாவது போருக்கென்று பல்வேறு மரபுகள் இருக்கிறத அதில் ஒரு மரபையாவது சிங்கள இனவெறி இராணுவம் கடைபிடித்ததை நீங்கள் படித்ததுண்டா ஏற்கனவே போரில் இறந்து புதைகுடிக்குள் புதைந்து கிடக்கிற மாவீரர்கள் புயிலும் இழக்கின அந்த கல்லறைகளை நசுக்கி சிதைத்த ஒரு புதுமையான ராணுவத்தை உலக விடுதலை வரலாற்றில் நீங்கள் படித்ததுண்டா இன்னைக்கு விஸ்வமேடு இன்னைக்கு மாவீரர் புயிலும் இல்லம் தரை மட்டும் இதையெல்லாம் யாராவது சிந்தித்ததுண்டா கேட்டதுண்டா போரில் காயம்பட்டு குண்டுவீச்சில் காயம்பட்டு அடிபட்டு மருந்து மாத்திரையற்று காயங்களுக்கு மருந்தின்றி மாத்திரையின்றி ஊசியின்றி வேதனையோடு துடித்துக் கொண்டுகிற மக்களை தூக்கிக் கொண்டு போய் மருத்துவமனையில் போட்ட மருத்துவமனைனா என்ன சும்மா ஒரு துணியை கட்டி ஒரு மரத்தில் நடக்கிறதா மருத்துவமனை தான் இல்லையே அந்த துணிக்கு கீழே மருத்துவத்திற்காக படுத்திருக்கிற மக்கள் மீது குண்டு வீசி கொலை செய்த ஒரு கொடுமைகளை செய்த ராணுவத்தை இந்த உலகார்ந்த மனிதநேய மிக்க நாடுகள் கண்டித்ததுண்டா இந்தியா நாளாந்திரம் இந்த செய்திகளை வாசிக்கிறத இந்த உளவுத்துறை உளவு கேட்டு சொல்லுகிறத அதுக்காக வருத்தம் தெரிவிச்சதுண்டா புலிகளிடமிருந்து கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து புலிகளிடமிருந்து மக்கள் அப்படியே வெளியேறி வந்து சிங்கள ராணுவத்திடம் தஞ்சமடைந்து விட்டார்கள் என்று செய்தியை நாளாந்தம் ராஜபக்சேக்கு வப்பாட்டிக்கு பிறந்த வப்பாட்டி மக்கள் வாங்கி தின்பதற்கு வாங்கி திங்கிற காசுக்கு பேரின்றி குறைக்கிற இந்த பங்கிகள் எழுதுகிற ஏடுகளில் புலிகளிடமிருந்து வந்து ராணுவத்திடம் சரணடைகிறார்கள் மக்கள் என்று அந்த மக்களுக்கு ஒரு ரொட்டியை கொடுத்து போர் கொடுத்து போட்டா போட்டீர்களா நாயகரா அடுத்த நாளில் செய்தியில் ஆயிரக்கணக்கான என் மக்கள் பட்டினியாக கிடக்கிறார்கள் என்று செய்தி வந்ததடா அதை பதவிதித்து அறிக்கை விட்டதுண்டா அது துரோகம் அது கொடுமை என்று நீங்கள் கொந்தளித்ததுண்டா மாய்ந்தனை மிக்க மனிதர்களை சொல்லுங்க போரை நிறுத்துவது போரை நிறுத்துவது போரை நிறுத்து போரை நிறுத்து என்று நாங்கள் சொல்வது அச்சத்தின் காரணமாகவா எங்களை மாதிரியே இருக்கிற சக சிங்களன் மொத்த இனமும் அழிந்து போகக்கூடாது என்ற பெருந்த மனிதாபிமானத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் பெருத்த மனிதநேயத்தில் சொல்லுகிறோம் இனிமே சொல்ல போறதில்லை நீ விட்டு ஆனால் நல்ல அப்பனுக்கு பிறந்தால் என்னையும் சிங்களனையும் களத்தில் விட்டு எல்லாரும் வெளியில போ வா தந்தை பிரபாகரனுக்கும் ராஜபக்சேக்கும் பாமோதலாம் இல்லையா இல்லையா பெருமக்களா இல்லையா உலக ராணுவ தளபதிகள் உலக வல்லாதிக்கத்தின் தளபதிகள் ஏழு நாட்டு ராணுவ வீரர்கள் வன்னி களமுனையிலே நின்று திட்டமிட்டு தீட்டுகிறார்கள் என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரனை வீழ்த்த காலு கட்டவர் மயிர குணப்படுங்க போ நெருங்கி போ நெருங்கி போய்ப்பார் நெருங்கி போய்ப்பார் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் என்னாகும் என்று கற்பனை செய்வார் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உலக இன விடுதலை வரலாற்றில் உலக புரட்சியாளர்களின் வரிசையில் தலை சிறந்த வீரன் உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியாளன் என் அண்ணன் பிரபாகரன் எல்லா நாட்டு எல்லா நாட்டு விடுதலை விடுதலையின் போதும் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு இருந்தது கியூப விடுதலையின் போது பெடல் காஸ்ட்ரோ செய்வர் ரஷ்யா ஆதரவு பயிற்சி கல்வி இந்திய பெருநாட்டின் விடுதலைக்காக போராடுகிற போது சுபாஷ் சந்திர போஸுக்கு ராணுவம் கிட்ட பர்மா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் உதவி அங்கே தங்கி இருந்தார் சுபாஷ் சந்திர போஸ் சொந்த நாடுகள் பிற பிறநாட்டில் தங்கி இருந்து போராடினார் பிற நாடுகள் ஆதரவு இருந்ததே தன் நாடு இல்லாத பிற நாட்டில் தங்கியிருந்து போராடினான் சீன பெருநாட்டின் விடுதலைக்காக போராடிய மாசே துங்குக்கு அண்டை நாடுகள் ஆதரவு தந்தது தன் நாடல்லாது பிறநாட்டில் தங்கி இருந்து போராடினான் கருவி கொடுத்தது பயிற்சி கொடுத்தது பணம் கொடுத்தது உதவியது பாலஸ்தீன விடுதலைக்கு பல்வேறு நாடுகள் இந்தியா உட்பட ஆதரவு தந்தது இன்னும் தருகிறது பயிற்சி தந்தது பணம் தந்தது பாதுகாப்பாக இருக்க உதவி செய்ததே உலக நாடுகள் அங்கி இருந்தான் வேற நாட்டில் தன் தாயகோட எங்கோ இருந்து நிலமாடினான் போராடினான் ஆனாலே நண்பான மக்களே உலகத்தில் எந்த நாட்டு உதவியும் இல்லாது தன் சொந்த நாட்டு மக்களையே ஒரு ராணுவமாக கட்டி தன் இன விடுதலைக்காக தன் மண்ணிலே நின்று களமாடுகிற ஒரு மகத்தான போட்டியாளர் என் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான் இந்த வரலாற்று உண்மையை நான் சொன்னால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து சீமான் பேசிவிட்டான் நான் கேட்டேன் யார கேட்டா தடை செய்றீங்க என்ன கேட்டியா என் ஆத்தால படம் கேட்டியா இங்க குடியிருக்கவன் கேட்டியா எவனை கேட்டேன் தடைனா ஏறக்கட்ட நாலு பாப்பார பைய உச்சி குடிந்தி வச்சுக்கிட்டு நாலு சுகத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கு போராடுகிற ஒரு வீரன் தெரிந்த அறப்போரை செய்கிற ஒரு எழுச்சி மிக்க போராளி இயக்கத்தை மக்களின் ராணுவத்தை தடை செய்ய நீ யார் நீ யார் நீ யார் என் அன்பான மக்களே உலகத்தின் அனைத்து நாராணுவங்களும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் சீன பெருநாடு இந்திய வல்லாதிக்கமும் ரஷ்யா பிரிட்டன் அமெரிக்கா அனைத்து நாடுகளும் கருவி பயிற்சி ராணுவ வீரர்கள் எல்லோரும் எங்கே நம் இனத்திற்கு எதிரே நம் தலைவன் பிரபாகரனுக்கு எதிரே உலக நாட்டு ராணுவத்தையே எதிர்த்து களமாடுகிற என் தலைவன் உலகத்திலே தலை சிறந்த வீரன் அதுதான் எங்கள் நான் இன்னைக்கு சொல்றேன் விடுதலை புலிகள் தீவிரவாத இயக்கம் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அது வலிமை மிக்க மக்கள் ராணுவம் வலிமை மிக்க மக்கள் ராணுவம் மாந்தனே மிக்க உலகத்தீர பெரும் பெரும் அரசியல் தலைவர்களை பெருமைக்குரியவர்களை கற்றறிந்த சான்றோர்களை உங்களுடைய கூற்றை மாற்றிக் கொள்ளுங்கள் விடுதலை புலிகள் ஆயிரத்தை கீழே ஓட்டுவிட்டு சரணடைய வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற உங்கள் கூற்றை திருத்திக் கொள்ளுங்கள் உலக வல்லாதிக்க நாடுகளின் ராணுவ பலத்தோடு ஒரு தேசியத்தின் மக்களை அழித்து ஒழிக்கிற ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக வைத்து அடிமைப்படுத்துகிற ஒரு இழிசேவை செய்கிற ஈனத்தனமான இனவரி ராணுவத்திற்கு துணை போகிற தேசங்களே ஒரு அரச பயங்கரவாதத்தை கண்டிக்க துப்பில்லாத தேசங்களே விடுதலை புலிகளை ஆயிரத்தை கீழே போட்டுவிட்டு வாருங்கள் மண்டியிடுங்கள் சரணடையும் என்று சொல்லுவதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறேன் புலிகளிடமிருந்து ஆயிரத்தை கீழே ஓடுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது நீ கொடுத்ததா எவன் கொடுத்த ஆயுதம் அமெரிக்கா தந்ததா இந்தியா தந்ததா பிரிட்டன் தந்ததா எங்களிடம் ஆயுதம் என்னடா மயிரடா இருக்கு உயிர் தாண்டா இருக்கு உயிர் தாண்டா இருக்கு உயிரையே ஆயுதமாக ஏந்தி தன் தாயக விடுதலைக்கு போராடுகிற மரத்தமிழ் மறவர்களை ஆயுதத்தை கீழே போட்டு வா என்று சொன்னால் செத்து பிணமாகத்தாண்டா விட வேண்டும் இது பெரும் இந்த கூற்றை தயவு செய்து மாற்றிக் கொள்ளுங்கள் ஒரு இனவெளி ராணுவத்திற்கு அரச பயங்கரவாதத்திற்கு ஆயுதங்களை கொட்டி கொடுக்கிற உலக நாடுகளை இந்த கூற்று தவறானது இதை திருத்திக் கொள்ளுங்கள் இதை திருத்திக் கொள்ளுங்கள் நாளாந்திரம் எங்கள் மக்கள் செத்து விழுகிற புதுமை படுகிற அல்லல் அவலம் வரலாறு கூட பதிவு செய்ய பயப்படும் அவ்வளவு கொடூரமானது அவ்வளவு கொடூரமானது இந்த மேடையில பல விஷயங்களை நான் விளக்க முடியாது என் அன்பார்ந்த உறவுகளை சீமானை பேச வேண்டாம் பேசக்கூடாது என்று தடுக்கிற சர்வதேச கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு சர்வ சர்வாதிகார தேசமே ஒன்னிட்ட ஒன்னே ஒன்று தான் நான் கேட்கிறேன் என் தங்கை தளமாடி செத்து பிணமாக விழுந்த அந்த பிணத்தை புணர்கிற காவாடி சிங்களனை பார்த்தவரையே நான் பேசவில்லை என்றால் நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா சொல்லி இதை பார்த்தீர்களா இல்லை என் தங்கை தளமாடி மடிந்தவளை அவளோடு உறவு கொள்ளுகிற ஒரு உலக யோக்கியத்தனத்தை உலகத்தில் மிக கொடூரமான நாசிக் படையாக இருக்கிற ஹிட்லர் முசோலினுடைய கொடுமையில் செய்த ராணுவ படைகள் கூட இந்த கொடூரத்தை செய்யலையே உலகத்தில இதை செய்த சிங்களனை ஒரு வார்த்தை கண்டிக்கவில்லையே இதை சீமான் பேசினால் குற்றவாளியா என் தங்கையின் உடலை உடலை புணர்ந்தவனை கைகட்டி அப்படியே நான் எதிர்த்து சிரிக்க வேண்டுமா இது என்ன மாநாட மயிலாட மயிலாட வாடா இதை பார்க்குறேன் ரசித்தேன் ஏண்டா இதையெல்லாம் நாங்கள் பேசிட்டு அவங்களுக்கு கோவம் வருதா உள்ள தூக்கி போடுறது நெல்லு தூக்கி போடலாம் ஒரு ஏரியா தூக்கில் போடுறா போயிட்டு போடு போயிட்டு போடு ஒன்றுடா போயிட்டு போகுது என்ன கிடக்கு என்ன கிடக்குது நான் இன்னும் ரெண்டு மேடை பேசிட்டு ஒரு குருவட்டு தாரேன் உலகெங்கும் கொண்டு வா அதுக்கப்புறம் அதுவே என் கடைசி பேச்சா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க என்ன இருக்கு இந்த தேசத்தில் என்ன இருக்கு ஆணி வேர்னு ஒரு படம் எடுத்த போனாங்க தம்பி செத்து கிடக்கிற காட்சி தன் மகன் இறந்து கிடக்கிறான் ஒரு தாயை அழைத்து நடிக்க அழைத்தாச்சு அம்மா உன் மகன் இறந்து கிடக்கிறான் அழு அழு ஒளிப்பறை தண்ணி ஓடுகிறது அழு என்று சொல்கிறான் அவள் அமைதியாக பார்த்தபடியே இருக்கிறார் அளவில்லை தண்ணீர் வரவில்லை ஓடுகிற ஒளிப்பதிவு கருவியை துண்டித்து விட்டு அந்த தம்பி கேட்கிறான் அம்மா ஏன் நீங்கள் அழமாட்டீர்கள் ஏன் அழாமல் இருக்கிறீர்கள் தயவு செய்து அழுங்கள் என்று மறுபடியும் முயற்சி செய்கிறார் மறுபடியும் அழ சொல்லி கத்துகிறார் அந்த தாய் அமைதியாக பார்த்தபடியே இருக்கிறார் இறுதியாக அந்த தம்பி கேட்கிறான் ஏனம்மா அழாமல் இருக்கிறீர்கள் அழுது அழுது ஓய்ந்து விட்டது மகனே தண்ணீர் வர மறுக்கிறது தண்ணீர் புறத்தில் வத்தி என் அன்பார்ந்த மக்களே அழுது அழுது தண்ணீர் தீர்ந்து போனது நம் உறவுகளுக்கு அறுபது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக பூ இந்த தேசத்தை போல தமிழக மண்ணிலும் புத்தம் புதிதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் பூக்கிறது என் உறவுகளை அந்த பூவை அழகான பெண்கள் கூந்தலில் அணிவதில்லை என் தாய்மார்கள் தங்கள் தலையில் சூட்டிக் கொள்வதை அந்த பூக்கள் தான் பிறந்த மண்ணின் விடுதலைக்காக மரமா விடுதலைக்காக போராடி மாவீரர்களாக இந்த மண்ணில் புதைந்த தன் மகன்களை ஆசீர்வதிக்க வார்த்த அந்த தமிழகத்தின் தெருக்களில் வீதிகளில் தோட்டங்களில் பூக்கள் வளர்கிறது என் உறவு பூக்களை கிள்ளி கிள்ளி என் தாய்மார்களின் நகங்கள் தேர்ந்து விட்டது அகற்றுகிறோம் அழுகும் கண்டறியும் ஓலம் என்று ஒப்பாரி உலகத்தாரின் மூளைக்கு எங்கள் வேதனையை எப்படியாவது சேர்த்து விட முடியாதா என்று மன்றாடுகிறோம் போராடு ஆனால் இந்த தேசம் பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கு அவுத்து போட்டு ஆடுகிற அரை நிர்வாக ஆட்டத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒரு இனம் தன் இன விடுதலைக்காக சமகாலத்தில் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை பதிவு செய்யவில்லையே என்கிற வருத்தம் எனக்கு தந்தி முத்துக்குமாரின் மரணத்தை அதன் ஊர்வலத்தை திட்டமிட்டு இந்த நாட்டில் பல்வேறு தொலைக்கட்சி தொலைக்காட்சிகளும் ஏடுகளும் மறைத்தது இது இந்த இனத்திற்கு செய்கிற துரோகம் இல்லையா இதுதான் இன்றைய செய்தி நாளைய வரலாறு இதுதானா இதுதானா நீங்கள் எங்கள் ஆழ்மனதின் நெருப்பு காயம் கொஞ்சம் நன்றும் இல்லை இன்றைக்கு உலக மண்டலத்திலே ஜெனிவாவில ஐநாவுக்கு முன்பு தம்பி முருகதாசன் தீக்குழி திறந்து இருக்கிறான் அவன் எழுதி வைத்த வார்த்தை என்ன மனிதனே மரத்து போன உலக சமூகமே உன் மனசாட்சியை தட்டி எழுப்பத்தால் நான் நெருப்பை கொடுத்துகிறேன் அந்த செய்தியை ஒரு பிபிசி ஒரு சிஎன்என் ஒரு என்டிடிவி வெளியிட்டதை நீங்கள் பார்த்ததுண்டா அந்த செய்தி வந்ததுண்டா தமிழகத்தின் ஏடுகளில் எங்கேயும் வந்ததுண்டா வராது காரணம் என்ன தமிழன் நாடு அடைந்து விடக்கூடாது தமிழன் இன எழுச்சி கொண்டு விடக்கூடாது தமிழன் அறிவார்ந்த ஒரு பேரினமாக வெகுந்து எழுந்து விடக்கூடாது காரணம் என்ன அன்பான வாக்காள பெருங்குடி மக்களை பேரன்பு கொண்டவர்களை இந்த பேச்சு இந்த மண்ணில் ஈடுபடாமல் போய்விடும் மூக்குத்திக்கும் குவாற்றிற்கும் பிரியாணி பொட்டலத்திற்கும் வாக்களிக்கிற வாக்காளர்களாக என் தேசத்தின் மக்கள் இல்லாது போராளிகளாக மாறிவிடக் கூடாது இதுதான் இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தலையாய கொள்கை அந்த நோக்கம் சீமானை சிறைக்குள்ளும் பேசவிடக்கூடாது என்று கவனமாக இந்த தேசத்தில் இருந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன இந்த மூத்தவர்கள் நான் பேசணும் நிகழ்ச்சி ரத்தம் தான் என்ன கைதியெல்லாம் ஜெவரி பிடிச்சு ஓட்டாங்க வெகுண்டு விழுந்து எதா பண்ணிட்டாங்க இப்ப மட்டும் பண்ணாம இருக்கலாம் சிறைக்குள்ளும் எனக்கு தடை சிறைக்குள்ளும் என் அன்பார்ந்த பெருமக்களை என்னை கைது செய்வார்கள் என் எண்ணத்தை என்ன செய்வார்கள் என்ன செய்வார் தமிழன் நாதியற்றவன் தமிழன் இனமானமற்றவன் தமிழன் சூடு சொர்ணை அற்றவன் என்று நினைத்து நினைத்து எங்களை காலங்காலமாக அடைக்க அடக்கி அழுத்திய பெருந்தலைவர்களை இனி அதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை லட்சிய வளர்க்கும் இளைஞர்கள் ஒரு முத்துக்குமார் ஒரு முருகதாசன் உங்களுக்கு தெரிகிறார்கள் ஒரு கோடி முத்துக்குமாரும் முருகதாசனும் ரவியும் ரவிச்சந்திரனும் அமரேசனும் இந்த தேசத்தில் எதன் மறுத்து நீங்கள் தடுத்து செய்யலாது நீங்கள் கவனத்தில் கொள்ளும் இந்த தேசத்துல பல்வேறு பேர் இயக்கங்கள் சொல்கிறத அதிகார பயிருக்கு சம உரிமைக்கு தமிழர்கள் சிங்களர்களைப் போல சம உரிமை பெற்று வாழ்வதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இது யார் என்று உங்களுக்கு தெரியும் உடனே விட்டார் ராஜபக்சே போட எடுத்துட்டு சம கொடுத்து விட்டார் இந்தியாவினுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமகள் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில் பேருரை நிறுத்தினார் என்ன போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பேசிட்டு கீழே இருக்கிறவங்க போறீங்க இதுக்கு தொடங்கிட்டான் பேச்சுவார்த்தை இது ஒரு நாடு இந்த நாட்டில் நீங்கள் நானும் ஆடு மாடோட கேவலம் இது ஒரு நாடு மார்க்சிய இயக்கம் மார்க்சிய இயக்கம் கேவலம்டா உலகத்துல மிக பிற்போக்கான இயக்கமா மாற்றி இயக்கம் ஆகிப்போச்சு ஒருங்கிணைந்த இலங்கை ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வு அதே ஒரு பழைய வச்சிருக்கேன் ஒரு பழைய பாட்டு இதெல்லாம் மாற்றி கட்டணும் தூக்கு போட்டுன்னு சேர்த்துருப்பேன் இதெல்லாம் மாற்றி இதை படித்தாலாம் மண்டைக்கு தூங்கினாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்க இருக்கிறார்களா அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன புரட்சியாளர் சேகுவராவை படித்தவர்கள எங்கெல்லாம் எந்த இனம் உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசமெல்லாம் என் தாய்நாடு என்று சொன்னானே சேகுவேரா அவனை வரிவிடாமல் வாசித்தவர்கள சேகுவேரா என்ற புரட்சியாளன் மட்டும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என் அண்ணன் பிரபாகரனின் கடையில் அவன் தளபதியாக அவன் ஆண்டன் பாலசிங்கத்திற்கு அருகாமையில் ஒரு அரசியல் ஆலோசனாக இருந்திருப்பார் தயவு செய்து இனிமேல் மாற்றிய தோழர்களை சேகுவராவை கைவிடுங்கள் ஏனென்றால் அவன் என்னிடத்தில் பத்திரமாக இருக்கிறார் நீங்கள் சொல்கிறீர்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு ஐயா வரதராஜன் அவர்களை காலையில் படகில் ஏறி அல்லது விமானத்தில் ஏறி பேசுகிறார் பேச்சுவார்த்தை மூலம் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு என்று சொல்கிற பெருமக்களே யார் யாரிடம் பேசி தீர்ப்பது அறுபது ஆண்டுகளாக நாங்கள் போராடுகிறோமே அறிக்கைகளிலேயே இருக்கிறீர்களே ஐயாக்களா ஒருத்தனும் என்று பேசலையே ஏன் பெருமதிப்புக்குரிய பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார்களே தமிழர்கள் சிங்களர்கள் போல நம்ம உரிமை வாழ்வதில் நான் ஆதரவளிக்கிறேன் ஆனால் உதவி உறுப்புகளை எதிர்க்கிறேன் உடல் எல்லாம் சொல்லுங்க நான் கனடா யார் விடுதலை புலி எங்க போய் நீங்க போய் பேசிட்டு வந்துருவீங்களா வாங்கி கொடுத்துருவீங்களா நாங்க ஆதரிக்கிறோம் சொன்னவொடனே ராஜவிக்கு அவங்க ஆதரிச்சிட்டாங்கப்பா கொடுத்துருப்பா சமப்பேரு கொடுத்துட்டார ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு நடைமுறைக்கு ஒவ்வாதது என் அன்பான உறவுகளை அந்த தேசத்திலே லட்சக்கணக்கான என் தாய் உறவுகள் தேகங்கள் ரெண்டாகலாம் அந்த நாடு ரெண்டாக கூடாதா நம் உறவுகளின் உடல்கள் துண்டு துண்டாக சிதையலாம் அந்த நாடு துண்டாக கூடாதா ஒருங்கிணைந்த இலங்கை ஒருங்கிணைந்த இலங்கை என்று எவன் பேசுகிறானோ அவன்தான் இந்த தமிழ் சாதியின் முதல் எதிரி நான் கேட்கிறேன் ஏன் ஒருங்கிணைந்த இலங்கை அவர் சொல்றாரு ஐயா அது ஒன்றரை கோடி மக்கள் தொகை கொண்டது சிங்கள நாடு ஸ்ரீலங்கா இது வந்து தமிழர்கள் வந்து ஒரு எழுபது எண்பது லட்சம் மக்கள் தமிழீழம் சின்ன நாடு அமெரிக்கா கால் பிடிச்சிடும் இப்ப கையா பிடிச்சிருக்கு இப்போ மட்டுமே கையா பிடிச்சிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா தலைவர் எது இருந்தாலும் டீயா போகுது சாப்பிடாம பண்ணியா இருப்பீங்க நீங்கள் எது தின்றாலும் காலையில் மனமாகத்தான் போகும் என்பதற்காக நீங்கள் உணவந்தாமல் இருப்பீர்களா இந்த தேசத்தில் தீவா சின்ன நாடு அமெரிக்காவை எடுத்து போராடலையா சேர்வியாவில் இருந்த விடுதலை அடைந்த நாடு கொசோவா சின்ன நாடு அது அமெரிக்கா கால்வரிச்சு இருந்த அந்த விடுதலையை நீங்கள் ஆதரிக்காமல் இருந்ததுங்களா ஈழம் தந்துவர் அப்புறம் அமெரிக்காவில் அவங்க அப்புறம் அனுப்பிப்பார் இது ஒரு புரட்சிகர இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் மாற்றி இயக்கத்திற்கான கொள்கை அல்ல இது தவறு உங்கள் போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் கட்டுப்பட்டு வாழுங்கள் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை காணுங்கள் என்று எவனும் சொல்ல அறிவேற்றவர் நான் சொல்றேன் ஒருங்கிணைந்த இலங்கையா துண்டுபட்ட ரெண்டு நாடா இலங்கையா தமிழ் ஈழமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த தேசத்தில் வாழுகிற மக்கள் இடித்து தங்கத்திலே தூண்டானாலும் அதில் தங்குவதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கிறீ நீ அல்ல அது அவர்களிடம் தமிழ் இளமண்ணுக்கு போ களத்தில் நின்று காயம் பெற்றிருக்கிற அந்த மக்களிடம் கேள் ஒருங்கிணைந்த இலங்கையோடு வாழ்கிறீர்களா தனிநாடு பெறுகிறீர்களா தமிழ் ஈழமா தீர்வு என்று கேளுங்கள் ஒரு நாட்டுக்குள் இணைந்து வாழ்வதும் அதிலிருந்து மீள்வதும் முடிவு செய்ய வேண்டியது அந்த நாட்டு மக்கள் இதை கூட அறியாத நீங்கள் என்ன மார்க்சிஸ்ட் என்ன மார்க்சிஸ்ட் மறுபடியும் மார்க்சியத்தை ஒருவரை முதலில் இருந்து படிக்குங்கள் கைது செய்தபடி இல்லை என்றால் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசவே வேண்டாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை என் போன்ற இளைஞர்களை பூர்த்திய ஒரு கொள்கைமிக்க இயக்கமாக நீங்கள் இருந்ததனால் மன்னித்து விடுங்கள் தயவு செய்து நிறுத்தி விடுங்க பேசாதீங்க நீங்கள் ஆழ்ந்த வேதனையோடு சொல்லுங்க ஒரு மாற்றி இயக்கம் மதத்துக்குள் இருக்கிற மணி அடித்து மந்திரம் ஜபிக்கிற பாதிரிமார்கள் பிரகடனப்படுத்துகிறான் தமிழீழ மண்ணிலே அங்கே அல்லலுகிற அந்த மக்களுக்கு தமிழீழம் தான் தீர்வு என்றேன் ஒரு மதத்துக்குள் இருக்கிறவர்களை நாங்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள் என்று கருதி கொண்டிருந்தோம் அவன் முற்போக்கு பேசுகிறான் உங்களை எல்லாம் நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று கருதி கொண்டிருந்தோம் மிக மிக பிற்போக்காக இது கேவலமாக இல்லையா இது கேவலமாக இன்னும் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆசிய கண்டத்தில் இன்னொரு நாடு உருவாவதை நாங்கள் விரும்பவில்லை உங்க அப்பாவோட சொத்தை நாங்கள் பிரிச்சு கேட்கிறோம் இப்படியா பேசுவது இதுவாகுள் ஒரு தேசிய கட்சி ஒரு மிகப்பெரிய கொள்கையை உள்வாங்கிய ஒரு தத்துவத்தை உள்வாங்கிய ஒரு பெருந்தலைவர்களின் பேச்சா இது இப்படியா பேசுவது ஒருத்த வந்து என்கிட்ட மாயாண்டி குடும்பத்தார் படப்பிடி ஒருத்த வந்து அது தனிநபர் தீவிரவாதம் மரப்பெண் பிறந்த மரப்பெண் பிரபாகர ஒண்டியாளர் முப்பத்தஞ்சு வருஷம் பத்து பேர் ஜிப்தியதுல கேனப்பேன் எவன்டா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இல்லை நான் வந்து நான் இப்படி போச்சு நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இப்படி திரிவதை விட அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் மடையர்களாக மாற்றி விடுகிறீர்களே என்ற அச்சம்தான் இருக்கிறது வருத்தம்தான் இருக்கிறது தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளும் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது இந்த உலகத்தில் நான் ஒன்றை பகிரங்கமாக பிரகடனப்படுத்த விரும்புகிறேன் என் அன்பார்ந்த பெருமக்களை அமெரிக்க வல்லாதிக்கும் இந்திய வல்லாதிக்கும் உலக நாடுகள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் சக்திகள் அத்தனையும் தமிழீழ விடுதலையை தடுத்து நிறுத்த போராடினாலும் எந்த கும்பாதி தடுத்தாலும் ஈழம் மலர்ந்தே தீரும் அன்றைக்கு அன்றைக்கு தமிழீழ விடுதலை வரலாற்றில பல்வேறு தேசியினங்களின் வரலாற்றை படித்து புரட்சிகரமான வரலாறு இன்றி இந்த மானிட சமூகத்திற்கு போதித்த மாற்றிய பெருமக்களை உங்களை என் இனம் மன்னிக்கவே மன்னிக்காது கைது செய்து உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் எல்லாம் நினைச்சிருக்கோம் எங்க அண்ணனுடைய காரை பிடிச்சிட்டோம் அவர் படுத்திருந்த வீட்டை பார்த்தோம் இதான் அவர் படுத்திருந்த கட்டில் இதான் அவர் இருந்த மேசை யார் இவன் பார்த்தானே இதை சொல்லிட்டேன்னு கோச்சுங்க இவங்களை எப்படி கட்ட வார்த்தை போட்டு வைக்கிறது சிக்கல் இல்லாமல் எனக்கு தேடுறேன் வார்த்தை வர மாட்டேன் அது இருங்க சரி விட்டு விடுங்க ஏன்னா கெட்ட வார்த்தை கவலைப்பட்டு போயிடும் அது என்ன ஏன்னா அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா மலேசியாவுக்கு பரவாயில்ல நடத்திட்டு இருக்கேன் அந்த மழை பெயருக்கு அண்ணன் படத்தோட தேடிட்டு இருக்காங்க எங்க இருக்காரு இப்படி எத்தனை புழுங்குகளடா நீங்கள் இந்த இந்த உலகத்தார் கைவிட்டு பிரபாகரனை இருபது தடவை சாகடிச்சு எழுப்பி விட்டீங்களா ஏற்கனவே இருபது தடவை அண்ணன் செத்து விட்டார் கேரளாவில் வந்து யாருக்கும் தெரியாமல் வைத்தியம் பார்த்து திரும்பிட்டாரு எங்கள் அண்ணி மதிவதனி மண்டவராமேஸ்வரர் முகாமில் இருந்து உட்கார்ந்துருக்குறாங்க இவன் பேச இப்படி எத்தனை புழுகுகள் இது போன்ற அத்தனை பொய்களையும் இந்த பூமியில் பரப்பி விட்டுக் கொண்டிருக்கிற நல்ல வார்த்தையில சொல்றேன் பெருமைக்குரிய பெருமகன் அம்சா கெட்ட வார்த்தை தான் தேடினேன் அதுக்கு ஒரு கைது போடுவாங்க அதனால சொல்றேன் ஹம்சா என்ன செய்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற மிக புகழ்பெற்ற ஏடுகளில் பணியாற்றுகிற அன்பு தோழர்களை அழைத்துக் கொண்டு போய் ஒரு உல்லாச பயணம் போல இலங்கையில் அழைத்துக் கொண்டு போய் நட்சத்திர விடுதிகளிலே எடுத்துக் கொடுத்து அவர்களுக்கு உலகெந்த மதுவை பரிமாறி அழகிய பெண்களை கூட்டிக் கொடுத்து பணத்தை பெட்டிபடியாக கொட்டி கொடுத்து என் இன விடுதலைக்கு எதிராக எழுத சொல்லுகிற அம்சா இந்த தேசத்தில் இருக்கிறவரை இந்த இனம் எப்படா விடுதலை இல்லை இந்த இனம் எப்படி இது வரைக்கும் தினமலர் எழுதுறாங்க முப்பத்தி ரெண்டு நாள்ல முப்பது நாளைங்க எழுதுறாங்க கருணாக பாம்பு அவனை உள்ளே வச்சுக்க வெளியில விட்டுறாது எழுதுறாங்க நான் என்னடா இனிமே வெளியில வந்துட்டு உங்க வீட்டுக்கு தாண்டா போயிருந்தேன் நான் இனிமே இந்த கருணாக பாம்பு படம் எடுக்க மட்டும் நினைக்காத படையும் எடுக்கும் காத்திரு பொறுத்திரு வருகிறேன் வெறும் சாதாரண இயக்குநராக இருந்த இந்த சீமானை என் அன்பான மக்களை ஒரு இயக்கமாக மாற்றுகிற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் செய்கிறீர்கள் அதற்காக உங்களை நான் மதிக்கிறேன் வணங்குகிறேன் நான் வந்த பிறகு உங்களுக்கெல்லாம் இருக்கிறா இந்த நாட்டில் தமிழ் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பயந்த ஒரு உயிரோட இருந்ததா நான் பார்க்கிறேன் எந்த மொழியும் படி முதலில் சொந்த மொழி படி இல்லைன்னா அடி ஒரு பயம் சொல்லுங்க வச்சுக்க வச்சுக்க வரேன் வச்சுக்க வரேன் கொஞ்ச நாள் பொறுத்து தேர்தல் முடியட்டும் உனக்கு இருக்கு நீ எழுதிக்கிட்டு இருக்கா எல்லாம் எழுதி எழுதி என்னை உள்ளதுக்கு போட்டுக்கலாம் மட்டும் மொத்த சிறையும் பேசி சிறையில் இருக்கிறவனுக்குலாம் வலுப்படுத்தி எல்லாம் வெளியே வந்து இயக்கமே அவனை வச்சுட்டாண்டா அதற்காக இந்த பெருமைக்குரிய தலைவர்களை என்னை தமிழகத்தின் எல்லா சிலைகளிலும் அலையுங்கள் ஏன்னா அயோக்கிய பையன்லாம் வெளியில் இருக்கிறாங்க நல்லவன்லாம் உள்ளதா இருக்கிறான் அவன் தான் எனக்கு அயக்க அவசியப்படுறான் போனவன் என்னை கட்டி பிடிச்சால்தான் வந்தேன் நாங்கெல்லாம் தேவையில்லாம வெட்டி பெண்ணில வச்சுட்டு உள்ள வந்துட்டோம் நீ வெட்ட வேண்டிய வெளியில இருக்க நீ அடையாளம் காட்டின்னு இருக்க அந்த வேலையை நான் செஞ்சா போகிறேன் உனக்கு இருக்கு உனக்கு இருக்கு நீ வா நீ வாடா வரிசா நின்றா சிட்ட வச்சிருக்கா பெரிய சிட்ட யாரு முதல்ல யாரு கடைசியில யாரு பின்னாடி முன்னாடி நடுவுல கண்டம் துண்டமா எல்லாருக்கும் சிட்ட வச்சிருக்கேன் வாணி உனக்கு எல்லாருக்கும் இருக்குது நாடு அடைஞ்சுக்கிறோம்டா நாடு அடைஞ்சுக்கிறோம் முல்லை பெரியார்ல தண்ணி தர மாட்டேன் கர்நாடகால காலில் தண்ணி மாற மாட்டேன் சொல்லிப்பா சொல்லிப்பா உள்ள பெரியால தண்ணி தர மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லிடுவியா எங்க அண்ணன் தமிழீழத்தின் அதிபரை அனுப்புவான் இந்திய தேசத்தில் பேசுவான் என் இனம் அவதி அவதிவிடுகிறது நீங்கள் மரியாதையாக என் தமிழ் சாதிக்கு தண்ணி கொடுக்கணும் முடியாது காலையில் அணை இருந்தா அப்புறம் பேசுவான் நடக்கும் நடத்தி காட்டுவோம் என் அன்பான பெருமக்களை எதுவும் மாறாது நாம் மாத்தணும் நாடு தானாக வராது நாம் அடையணும் நாம் அடையணும் ஆறரை கோடி தமிழ் மக்களும் எதுக்கு இருக்கான் எதுக்கு இருக்கான் வெள்ளதை வேலை வந்தா செத்து எப்படி இருந்தாலும் போற இந்த இனத்துக்காக தான் செத்தவன் மாவீரன் முத்துக்குமார் போ அவன் வயது இருபத்தெட்டா இந்த தேசத்தில் உயிரோடவே இறந்தவர்கள் பல கோடி யாரையும் அவர் உயிரோடு இருக்கிறாரா ஓ இன்னுமா சாகாம இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரெல்லாம் இருக்கு உங்களோட வாழ்ந்துகிட்டு தொண்ணூத்தி ஐந்து வயதில் எங்கள் இல்லை என் தந்தை பெரியார் இறந்து போனார் எங்கள் தலைப்பு இன்னைக்கு நூத்தி முப்பது ஆண்டுகள் ஆகிறது இன்றும் எங்களோடு வாழ்கிறார் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் இறந்து போனான் நினைவுகளில் சிந்தனைகளில் ஒவ்வொரு செல்லுகளிலும் எங்களோடு வாழ்கிறான் என் அண்ணன் திலீவன் இறந்து போனான் எங்களோடு வாழ்கிறான் என் பாட்டன் அல்லுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செத்து போனான் குரலாக என் தமிழ் மக்களின் சிந்தனையிலும் நாவிலும் வாழுகிறான் புரட்சியாளர் அம்பேத்கர் மாஸ் புத்தன் பூலே மாபெரும் புரட்சியாளர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள் ஆனால் அவர்கள் மண்ணுக்குள் புதையாமல் எங்கள் மனதுக்குள் புதைந்ததால் இங்கு வாழ்கிறார்கள் அன்பான பெருமக்களை தம்பி முத்துக்குமார் இருபத்தெட்டு வயதில் இறந்து விட்டான் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அவன் ஆயுளை யார் நீங்கள் தீர்மானிப்பார் இந்த தமிழ் சாதி இருக்கும் வரை அவன் வாழ்வான் எந்த ஒரு மனிதன் தன் மரணத்தில் பிறக்கிறானோ அவன்தான் மாமனிதன் சொல்லுகிறான் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று தடம் பதித்து நடந்தவன் தம்பி முத்துக்குமார் தடம் வலித்து நடந்த தலைவன் சுப பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் an unbeliever. இந்த நாட்டில் இந்த இனத்திற்காக போராடி மாவீரர்களாக மகிழ்ந்த மாவீரர்கள் லட்சோக லட்சம் இன்றைக்கு நம் இனம் அன்றாடம் தமிழ் மண்ணில் தமிழீழ மண்ணில் பட்டுக் கொண்டிருக்கிற அவலங்களை இந்த உலகத்தாரின் மனித இதயங்களுக்கு மூளைக்கு சொல்லி எப்படியாவது நம் தாயக விடுதலையின் மக்கள் திருப்பிவிட முடியாதா என்பதுதான் இந்த பேரினத்தின் போராட்டமாக இருக்கிறது தமிழன் காசை வாங்கிக் கொண்டு தமிழிலே எழுதி பிழைப்பு நடத்துகிற ஏடுகள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாது அதை அடமானம் வைத்து நமக்கு ஆதரவாக எழுதுகிறதோ இல்லையோ எதிராக எழுதுகிறது அதுதான் மிகப்பெரிய வேதனையாக வரலாறு உங்களை நாங்கள் மன்னித்தாலும் ஒருபோதும் மன்னி